يؤمن احدكم حتى اكون احب اليه من والده وولده والناس اجمعين رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم او كما قال صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹக்கு சுபஹானஹுவத்தாலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லா சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா வர் ரசூலில் முஜ்தபா والحبيب المقتفى سيد المرسلين خاتم النبيين طيب الحرمين حبيب العمرين تاج المدينة محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபு தாபிஈன்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கையாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுக்கு சுபகான எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் இந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹாக்கு சுபகான தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசையத் செய்து கொள்கின்றேன் இத்தகுல்லாக ஐசமாக்கும் கண்ணியமிக்க உலமாக்களே கனவான்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹூ ஒரு புனிதமான மாதத்துடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம் அதே போல இன்னும் ஒரு பறக்கத்தான ஒரு கண்ணியமான ஒரு சிறப்பு மிகுந்த வசந்தத்துடைய ஆரம்ப மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இந்த மாதத்துடைய இறுதியை அடைந்திருக்கிறோம் இருக்கிறோம் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே இஸ்லாமிய வருடத்துல மூன்றாவது மாதம் பரக்கத்தும் ரஹ்மத்தும் வசந்தமும் நிறைந்த ஒரு மாதம் சகல சௌபாக்கியமும் நிறைந்த ஒரு மாதம் தான் அடுத்ததாக நாங்கள் காலடி எடுத்து வைக்கக்கூடிய மாதம் ரபிய நிலவலுடைய மாதம் கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடியார்களே அருமையானவர்களே இந்த மாதம் ஏன் விசேஷம் இன்னத்துக்காக வேண்டி இந்த மாதம் வரக்கத்தான மாதம் என்பதாக நாங்க சொல்றதை விட நீங்க எல்லாம் அறிஞ்சிருப்பீங்க எங்களுடைய தலைவர் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ரபி அனிலவலுடைய மாதம் பன்னிரெண்டாவது நாள் இந்த பூமியின் பக்கம் வந்துதித்த மிக முக்கியமான ஒரு மாதம் தான் ரபியா மாதம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு பெரிய ஒரு ரஹ்மத் இந்த உம்மத்துக்கு பெரிய ஒரு பரக்கத் இந்த உம்மத்துக்கு பெரியோர் வழிகாட்டி அல்லாஹக்கு சுபஹான முழு அண்ட சராசரங்களுக்கும் பேரொழியாக முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை அனுப்பி வைத்தார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே ஹபீப் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்க துணியால வாழக்கூடிய காலம் மட்டுமல்ல அவர்கள் பிறக்கக்கூடிய நேரமே அல்லாஹக்கு சுபஹான ஹுவத்த பெரியோர் பேரொழியோட அல்லாஹக்கு சுபஹான துனியாவின் பக்கம் பிறக்க வைத்த மிக முக்கியமான ஒரு உன்னதமான ஒரு நபி கண்ணியத்துக்குரிய அருமையானவர்களே நபிசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் அபு உமாமா ரதி அல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க முஸ்னத் அஹ்மத் அதே போல ஹாக்கி மிஷ்காத்ல வரக்கூடிய ஹதீஸ் அபு உமாமா ரதி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொல்றதாக என்னுடைய தாய் என்னைய பெத்தெடுக்க கூடிய நேரம் அல்லாஹுக்கு சுபஹான அன்னை ஆமீனா ரதி அல்லாஹு அன்ஹா அவங்களோட புறத்துல இருந்து அல்லாஹு தாலா பெரியோர் வெளிச்சத்தை அப்படியே வெளியாக்கினான் அந்த வெளிச்சம் எது வரைக்கும் போச்சென்றா சிரியாவுடைய கோட்டை வரைக்கும் பேசு அதனுடைய கோட்டைகள் அப்படியே மினுங்கிச்சு என்பதாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் பல ஹதீஸ் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே அது மாத்திரமல்ல எங்களுக்கு தெரியும் அபுல் ஹாஸ் ரதி அல்லாஹ் அவங்க எவ்வளவு முக்கியமான ஒரு சஹாபி ஆமினா ரதி அல்லாஹ் அவங்க இவங்க நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களை பெத்தெடுக்கக்கூடிய நேரம் மூணு பெண்மணிகள் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவளுடைய பிரசவத்துல கூடையினார் மூணு பெண்மணிகள் கிட்ட இருந்தாங்க அதுல ஒரு பெண்மணி தான் அபுல் ஆஸ் ரதி அல்லாஹனுடைய தாய் அஸ்தபியா ரதி அல்லாஹ் அன்ஹா அதே போல ரெண்டாவது அப்துல்லா அவுப் அவுப் ரதி அல்லாஹனுடைய தாய் சஃபா ரதி அல்லாஹ் அன்ஹா அதே போல மூணாவது பெண் தான் உம்பு ஐமன் ரவி அல்லாஹ் அன்ஹா இந்த மூணு பேரும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க பிறக்கக்கூடிய நேரம் அவங்களுடைய தாயார் ஆமினாவுடைய பக்கத்துல இருந்தவர்கள் இந்த மூணு பேரும் அதுல ஒரு தாய் தான் அவங்க சொல்றாங்க நபிசல்லாஹு அலைவ செல்லம் அவங்க பிறக்கக்கூடிய நேரம் ஒரு வெளிச்சம் ஒன்று வெளியாகிச்சு நாங்க பல மாற்றங்களை துணியால கண்டோம் அதுல ஒரு மாற்றம் தான் நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே கிட்ட வந்துட்டு கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பைஹகி தபரானியுடைய கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் வருவது நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே பக்கத்துல வந்துட்டு நாங்க எந்த அளவுக்கு பயந்துட்டோம் என்றா நட்சத்திரங்கள் எல்லாம் எங்களை கிட்ட அப்படியே கிட்ட வந்து எங்கட மேல விழுந்துடுமோ என்ற ஒரு பயம் எங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு கிட்ட வந்துச்சு அந்த அறையில அந்த இடத்துல நாங்க வெளிச்சத்தை தவிர வேற யாரையுமே கண்ணால காணல என்பதாக அபுல் ஆஸ் ரதி அல்லாஹ் அவங்களுடைய தாயார் அசகஃபியா ரதி அல்லாஹ் அன்ஹா அவங்க தெளிவாக சொல்லி காட்டுறாங்க கண்ணியமிக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே அது மாத்திரமல்ல கசீர் ரஹிமுல்லா அவங்க சீரத்து நபவியில தெளிவாக எழுந்துறாங்க நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க பிறக்கக்கூடிய நேரம் சர்வாதிகார ஆட்சியாளர்கள் எல்லாம் அப்படியே பித்து பிடிச்சு பேசினாங்க ஏன் ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களால முழு உம்மத்துக்கு முழு உலகத்துக்கு பெரியோரு பேரொழி வரப்போகுது சர்வாதிகார ஆட்சியாளர்கள் பித்து பிடிச்சு பேசிட்டாங்க அதே போல சிறுக்குடைய வாசஸ்தலங்கள் எல்லாம் அப்படியே தரமட்டமாகிச்சு கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே சைத்தான் ஷைத்தான் ஈகிறானே ஷைத்தான் நபிசல்லாஹு அலஹி அவங்க எப்ப துனியாவின் பக்கம் பிறக்கிறாங்களோ பைத்தியக்காரனை போல சைத்தான ஆட ஆரம்பிச்சுட்டான் ஏன் பெரியோர் எதிரி நபிசல்லாஹு வலைவ செல்லம் அவர்கள் இருந்தா அவனுடைய கோரிக்கை அவனுடைய நோக்கம் ஒரு நாளும் நிறைவேறாது சைத்தான் பைத்தியக்காரனை போல அலைஞ்சான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே இபுனஹானி ரதி அல்லாஹான் இவங்க சொல்றாங்க ஏராளமான வரலாற்று கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது நபிசல்லாஹு வசல்லம் அவங்க பிறக்கக்கூடிய நேரம் கிஸ்ராவுடைய மன்னனுடைய மாட மாடங்கள் எல்லாம் அப்படியே உடஞ்சு பெய்த்துட்டு பாரசீக நாட்டுல எவ்வளவு காலமா எரிஞ்சு கொண்டு நூறாம இருந்த அந்த பிரகாசம் அந்த நெருப்பு குண்டம் அப்படியே இல்லாமே பெய்த்துட்டு நூந்தே பெய்த்துட்டு வெளிச்சம் இல்லாம பெய்த்துட்டு வருஷ காலம் எரிஞ்சு கொண்டிருந்துச்சு ஆனா நபி நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் எப்ப துனியாவின் பக்கம் வந்தாங்களோ அந்த பேரொழி எப்ப வந்துச்சோ அந்த பாரசீக நாட்டுடைய அந்த வெளிச்சம் அப்படியே இல்லாம போயிட்டு கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே சபா நகரத்தில் இருக்கக்கூடிய சிறிய கடல் என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன ஏரி அப்படியே வத்தி பெய்த்துட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ வரலாறு கிதாபுகள்ல நபிசல்லா வலைவசல்லம் அவங்க பிறக்கக்கூடிய நேரம் என்னென்ன எகெயின்ஸ்டான விடயங்கள் விரோதமான விடயங்கள் துணியால இருந்துச்சோ எல்லாம் அப்படியே எல்லாம் தவிடுபடியாக்கி போட்டுட்டாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே பிறக்கக்கூடிய நேரம் கிதாபுகள் எழுதுறாங்க ஹத்னா செய்யப்பட்டவர்களாக பிறந்தாங்க கண்ணுல சுருமா இடப்பட்டவர்களாக பிறந்தாங்க தலையில எண்ணையோட பிறந்தாங்க அதே போல தொப்புள் கொடி அறுக்கப்பட்டு எந்த ஒரு அசுத்தமும் இல்லாதவர்களாக பிறந்தாங்க தன்னுடைய வலது கையால மர்மஸ்தானத்தை மூடி இடது கைய இடது கையால மர்மஸ்தானத்தை மூடி வலது கை அப்படியே தொடையின் பக்கம் வைத்தவர்களாக பிறந்தாங்க தஸ்மீகோட தஹ்மீதோட இந்த துனியாவின் பக்கம் பெரியோரு பேரொலியாக வந்தவங்க தான் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே இந்த முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை இந்த துனியாவுக்கு இந்த உம்மத்தின் பக்கம் அல்லாஹ் லேசாக தெரிவு செஞ்சு அனுப்பல்ல எங்களுக்கு என்ன தெரியும் வருடா வருடம் ரபியுள்ள காண்றோம் வருஷத்துல எத்தனை வருடமா காண்றீங்க சில மக்கள் சொல்லுவாங்க முப்பது வருஷம் ரபியுல் அவ்வல் நாற்பது வருஷம் ஐம்பது அறுபது எழுபது எண்பது வருஷம் இந்த முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் யார் இவங்களுடைய பரம்பரை எப்படியானது அல்லா எவ்வளவு வர்ணிச்சுகிறான் சுபஹான் அல்லா ஒரு மிம்பர்ல அதை சொல்லி முடிக்க முடியாது ஒரு சின்ன சுருக்கமான டைம்ல அதை பேசி முடிக்க முடியாது நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களை இந்த உம்மத்தின் பக்கம் இந்த உம்மத்துடைய நபியாக அல்லாஹ் எப்படி தெரிவு செஞ்சான் தெரியுமா இன்னல்லாஹ அல் கபாயில் அல் அரப் அல் அரப் பனி ஹாஷிம் பனி ஹாஷிம் நீ என்பதாக சொல்லுகிறார் என்னை அல்ல எப்படி தெரிவு செஞ்சான் தெரியுமா முதலாவது வாழக்கூடிய சமுதாயத்துல சிறந்த சமுதாயம் எது அரபி மக்கள் முதலாவது அரபிகள் எல்லாம் தெரிவு செஞ்சான் ரெண்டாவது முபர் என்று செல்லக்கூடிய அந்த கூட்டத்தை தெரிவு செஞ்சான் அதுக்கு பின்னால சிறந்த கோத்திரம் குறைசிகள் எல்லாம் தெரிவு செஞ்சான் அந்த குறைசிகள்ல சிறந்த குடும்பம் தான் பனி ஹாஷிமுடைய குடும்பம் அந்த குடும்பத்தை எல்லாம் தெரிவு செஞ்சான் இந்த பனி ஹாஷிம் குடும்பத்தில இருந்து நபியாக தெரிவு செஞ்சு அனுப்பினான் சுபஹான் அல்லா கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவ செல்லமவங்க ஒரு சின்ன கூட்டத்துக்கு மனிதர்களுக்குரிய நபி மாத்திரம் அல்ல ஜின்களுக்குரிய நபி மலாய்க்காமார்களுக்குரிய நபி கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே சவாதிபுனு காரிப் என்று செல்லக்கூடிய ஒரு மனிதன் மதீனால இருந்தார் நபி சொல்லு அலஹி அவங்க மக்கால இருந்து மதீனாக்கு வந்ததுக்கு பின்னால இந்த சவாதிபுனு காரிப் என்றவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல இவர் யாருண்டா ஜின் வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் இந்த நேரம் வைத்தியத்துல இருக்கக்கூடிய சில ஜின்கள் இந்த சவாதிபுனு காரிப தொடர்ச்சியாக தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சுட்டு தொந்தரவு ஒரு மதீனாக்கு இப்படி ஒரு நபி வந்து கொஞ்சம் பேய்த்து பார்த்துட்டு வாங்க கொஞ்சம் பேய்த்து பார்த்துட்டு வாங்க ஒரே தொந்தரவு சவாதிபனு காரிம் என்ன தெரியுமா செஞ்சாங்க சரி ஒரே தொந்தரவாக இருக்குது நாங்க போய் பார்த்துட்டு வந்துருவோம் சவாதிபனு காரிப நபிசல்லாஹு அலைவசல்லமாவ கண்டதில்ல நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களை சவாதிபனு காரிபும் கண்டதில்ல ரெண்டு பேருக்கும் மத்தியில் எந்த அறிமுகமும் இல்ல ஆனாலும் போறாங்க போகக்கூடிய நேரம் நபிசல்லாஹு அலைவசல்லமோ கண்ட உடனே சொன்னாங்க சவாதிபுனு காரிப் தான் எதிர்பார்த்து கொண்டு இந்தோம் சுபஹான் அல்லாஹ் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே இவர் பதிலொன்றும் சொல்லல் என்ன தெரியுமா சொன்னார் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஜின்களுக்குரிய ஒரு தாவத்தை ஏற்று ஜின்களின் மூலமாக இஸ்லாத்த தலூரத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் சவாதிபுனு காரிபுக்கு கிடைச்சிச்சு மிருகங்களுக்கு மத்தியில சுபகானம்லாம் மிருகங்களுக்கு மத்தியில் எவ்வளவு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபி ஒரு தடவை நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவன் காட்டு வழியில போறாங்க ஒரு சத்தம் வருவது யார சூழல்லா திரும்பி பாக்குறாங்க யாரும் இல்ல ரெண்டாவது விடுத்தம் போறாங்க திருப்பி சத்தம் யார சூழல்லா திரும்பி பாக்குறாங்க யாரும் இல்ல மூணாவது விடுத்தம் போறாங்க திருப்பி சத்தம் கேக்குது யார சூழல்லா திரும்பி பாக்குறாங்க ஒரு மான் அப்படியே அந்த வலையில சிக்கி மாட்டிக்குது ஒரு பொறியில வந்து கேக்குறாங்க நீ என்னைய கூப்பிட்டாய் சொன்னாங்க ஓ யார சூழல்லா நான் தான் உங்களை கூப்பிட்டேன் கேக்குறாங்க என்ன சொன்னாங்க உங்களுடைய தோழர் ஒரு நண்பர் சஹாபி என்ன அவர் வச்ச பொறியில நான் மாட்டிட்டேன் எனக்கு ரெண்டு குட்டிகள் ஈக்குது யார சூழல்லா நீங்க கொஞ்சம் அவுத்து விட்டீங்கடா நான் பெய்த இந்த குட்டிகளுக்கு பாலை கொடுத்துட்டு வந்துடுவேன் நபிசல்லா வலைய சொல்லமோ கேட்டாங்க நீ சும்மா சரி வராட்டி நீ வராட்டி என்ன செய்யுது செல்லுது அந்த மான் சொல்லிச்சு நான் உங்களுக்கு வாதம் உண்டு தாரன் யார சூழல்லா நிச்சயமாக நான் திரும்பி வருவேன் நபிசல்லாஹு அலைவசல்லமா ஒத்துடுறாங்க மான் போகுது பாலை கொடுத்தது ரிட்டர்ன் வருவது நபிசல்லாஹு அலைவசல்லமா திருப்பி கெட்ட போறாங்க கெட்டக்கூடிய நேரம் அந்த தோழர் வந்துட்டாரு வந்து கேக்குறாங்க யார சொல்ல என்ன செய்தி சொன்னாங்க ஏ என்னுடைய தோழரு உங்களுக்கு தோல் வேண்டுகோள் இவங்க சொன்னாங்க வேண்டுகோள் என்ன வேண்டுகோள் யார சூழல்லாம் நீங்க கட்டளைட்டுங்க நான் செஞ்சு முடிக்கிறேன் சொன்னாங்க இந்த மான எனக்காக வேண்டி விடுதலை செய்யலுமா உடனடியாக விடுதலை செய்யறாங்க அந்த மான் சந்தோஷத்துல போகுது பெய்த்து கொஞ்சம் தூரம் போகுது பெய்த்துட்டு நின்று திரும்பி பார்த்தது செல்லுது அஷ்ஹது அன்னக்க ரசூலம் தான் யார சூழல்ல நீங்க இருந்தா உண்மையாகுமே அல்லாவுடைய ரசூல் தான் யார சூழல்லாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு காட்டரபி உடும்பொண்டு எடுத்துட்டு வாரார் வந்து அப்படியே தூக்கி வீசிட்டு செல்றாரு நபிசல்லா உலைவசல்லம் அவளை பார்த்து இந்த உடும்பு ஈமான் கொள்ளாத வரையில நான் ஈமான் கொள்ள மாட்டேன் நபிசல்லாஹு அலைவசல்லமோ கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க அந்த உடம்பு கிட்ட மண் தபுதுயா பப் பப்பண்டா உடும்பு கேக்குறாங்க ஏ உடும்பு நீ யார வணங்குறாய் அந்த உடும்பு தெளிவான அரபுல பதில் சொல்லிச்சு கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது தெளிவான அரபுல இந்த ஏழு வானங்கள் ஏழு பூமி எந்த ரப்பு படைத்தானோ அவனைதான் நான் வணங்குறேன் கேக்குறாங்க மண் அண நான் யார் என்று சொல்லு சொன்னா அந்த அந்த உடம்பு பதில் சொல்லுது அந்த ரசூல் ரபில் ஆலமீன் நபியின் நீ அல்லாஹுடைய ரசூல் நீங்க தான் நபிமார்கள் இறுதியானவரு கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மிருகங்களுக்கு மத்தியிலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபிதான் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைய செல்லும் லேசான ஒரு நபி அல்ல எங்கட உம்மத்தையே கிடைச்சது லேசான ஒரு நபி அல்ல அல்லாஹ் கண்ணியத்துல எந்த குறையும் வைக்கல அதே போல தோற்றம் சுபஹானல்லா அஸ்தானிபனு சாபித் ரதியல்லாஹு அண்ணவங்க இவங்க நபி சொல்லு அலைவ செல்லம் அவர்களை பத்தி ஒரு கவிதை எழுதினாங்க இந்த நாலு வரி கவிதையும் ஒரு பக்கத்துல தராசில இன்னும் ஒரு பக்கத்துல முள்ளு உலகத்துல நபிசல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுடைய புகழ்ந்த கவிதை இன்னும் ஒரு பக்கத்துல வச்சா ஹஸ்தானிபுடு சாபித் ரதியல்லாஹு அவங்க புகழ்ந்த அந்த கவிதை தான் பாரமாயிது நாலு வரியில சொல்லித்தாங்க சொன்னாங்க யார சூழல்லா யார சூழல்லா உங்களை போல ஒரு அழகான ஒரு மனிதனை எந்த கண்ணும் கண்டிக்காது யார சூழல்லா நான் உறுதியாக செல்லுவன் எந்த கண்ணும் கண்டிக்காது கண்ணியத்துக்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே நாங்க சில நேரம் யோசிப்போம் நபிமார்கள் அழகான நபி யூசுப் அது சந்தேகம் இல்ல யூசுப் அலஹி சலாத்து வசலாம் ஆயிஷா ரதி அல்லாஹ் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க யூசுப் யூசுப் அலஹி சலாத்து வசலாத் அவங்கள அந்த காலத்துல வாழ்ந்த பெண்கள் யூசுப் அலைசலாம் முன்னுக்கால போனா அவங்கட அழக பார்த்து அப்படியே மரக்கறிகளை அப்படியே வெட்டக்கூடிய நேரம் கைகளை விரல்களை வெட்டி கொண்டாங்க ஆனா என்னுடைய கணவன் முகமது ரசூலுல்லாஹி சல்லா செல்லம் அவங்கள அந்த காலத்துடைய பெண்கள் கண்டிந்தாங்கண்டா விரல்களை வெட்ட மாட்டாங்க உள்ளங்களை வெட்டி கொள்ளுவாங்க சுபஹானல்லா நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களே ஹதீஸ்ல தெளிவாக சொன்னாங்க ஆனா அம்பா சொன்னாங்க எனக்கும் என்னுடைய என்னுடைய சகோதரன் யூசுப் அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா அழகுல நான் அம்வா என்று செல்லக்கூடிய அழகு யூசுப் அஸ்பா யூசுப் அலை அஸ்பா என்ற அழகு உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு வித்தியாசம் என்றா யூசுப் அலைஹி சலாத்து வசலாத்த ஒரு மனிதன் எந்த நிலைமையில பார்த்தாலும் அழகாயிப்பார் ஜாதி மனுஷன் அழகாயிக்கிறார் இப்படி நல்ல அழகாய்ப்பார் கண்டுடனே மனிதர்கள் விரும்புவாங்க ஆனா உலமாக்கள் எழுதுறாங்க நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க கூடிய அழகு ஒரு முஜிசா ஒரு அதிசயம் அவங்கள பார்த்து கொண்டீங்கன்னா அழகு கூடிக்கொண்டே போகும் என்பதாக உலமாக்கல் எழுதுகிறான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே சில சஹாபாக்கள் கிட்ட கேட்கப்பட்டுச்சு நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவங்களுடைய முகத்துடைய பிரகாசம் எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு கொஞ்சம் செல்லுங்களேன் ஒரே வார்த்தையில பதில் சொன்னாங்க சூரியனை நேர பாக்குறது எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு பிரகாசமோ அத போலதான் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய முகம் அவ்வளவு பிரகாசமான மனிதன் அழகில எந்த குறையும் வைக்கல்ல அதுக்கு பின்னால ஹஸ்தான் சாபித் சொன்னாங்க யார சூழல்லா உங்களை போல சிறந்த வம்சம் உள்ள ஒரு குழந்தைய எந்த பெண்ணும் பெத்தெடுத்திருக்க முடியாது அரசூல் அல்லா ஏன் சிறந்த வம்சம் கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடியார்களே அருமையானவர்களே நபிசல்லாஹு வசல்லம் அவர்களுக்கும் ஆதம் அலைஹி சலாத்து வசலாத்துக்கும் மத்தியில அவங்களுடைய நசுபு இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பதுக்குள்ளால நாற்பத்தி ஒன்பது ஐம்பது பரம்பரை இருக்குது தாரியகுல் கபீர்ல இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவங்க நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவங்களுடைய பரம்பரை எழுதியிருக்கிறாங்க முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லம் இபுனு அப்துல்லா இபுனு அப்துல் முத்தலிப் இபனு ஹாஷிம் இபனு அப்துல் மனாஃப் இபனு ஹுசை இபனு திலாப் இபனு முர்ரா இபனு கஅப் இபனு லுவை இபனு காலிப் இபனு ஃபிஹர் இபனு மாலிக் இபனு நபர் இபனு கினானா இபனு முதரக்கா இபனு ஹுசைமா இபனு இல்லியாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதுக்கு பின்னால் எலியா அலிஹி சலாத்து வசலாம் இபுனு நிசார் இபுனு மஹத் இபுனு அத்னான் இபுனு அது இபுனு முகவிம் இபுனு தாரீக் இபுனு யஷ்ரிப் இபுனு யஹரிப் இபுனு நாதிப் இபுனு இஸ்மாயில் அலிஹி சலாத்து வசலாம் இபுனு இப்ராஹிம் அலிஹி சலாத்து வசலாம் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் இபுனு தாரிஹ் இபுனு நாஹூர் இபுனு சாரூக் இபுனு அருகவ் இபுனு வானிக் இபுனு ஆபிர் இபுனு ஷாலிஹ் இபுனு அஃப்ஷஹித் இபுனு சாம் இபுனு நூஹ் அலைஹி சலாத்து வசலாம் இபுனு லாமிக் இபுனு முத்தவஸ்லக் இபுனு அஹ்னூக் இபுனு யாரித் இபுனு மஹலாலி இபுனு கீனான் இபுனு அனியூஷ் இபுனு ஷீத் அலைஹி சலாத்து வசலாம் இபுனு ஆதம் அலைஹி சலாத்து வசலாம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது பரம்பரை கிதாபுல உலமாக்கள் எழுதுறாங்க இந்த நாற்பத்தொன்பது பரம்பரையில யார்ட பரம்பரையிலும் தினா நடந்ததே இல்லை சுபகானல்லாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே உங்களைய போல சிறந்த வம்சம் உள்ள ஒரு பெண் ஒரு குழந்தைய எந்த பெண்ணும் பெத்தெடுத்திக்க முடியாது அரசூல் அல்லாஹ் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே ஏன் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவங்களுடைய பரம்பரையை சொன்னு தெரியுமா எங்கட பரம்பரைய கொஞ்சம் நினைச்சு பாரு உங்களோட வாப்பட பேர் செல்லுவோம் வாப்பட வாப்பட பேர் செல்லுவோம் வாப்பட வாப்பட வாப்பட பேர் யோசிப்போம் அவங்கட வாப்பட பேர் இதே தெரியும் அதை விட தெரியும் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய பரம்பரைய அல்லா பாதுகாத்து வச்சுக்கிறான் தாரிகுல் கபீர் இமாம் புகாரி எழுதி வச்சுக்கிறான் பாதுகாத்து அவளுடைய பரம்பரை எங்கட பரம்பரை எங்களுக்கு தெரியும் ஆனா அல்லா பாதுகாத்து சிறந்த வம்சம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மூணாவது சொன்னா நீங்க எல்லா குறைய விட்டும் பரிசுத்தமான ஒரு மனிதன் யார சூழல்லா ஒரு குறை இல்ல யார சூழல்லா சொல்ல கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சஹாபாக்கள் அங்க அங்கமாக நோட் பண்ணினான் அங்க அங்கமாக நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவங்களுடைய முடிய பிடிச்சு லிம்மா ஜும்மா ஒக்ரா இந்த மூணு முறையில நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவன் முடி வளர்ப்பான் அதே போல அவளுடைய உயரம் எப்படி இருந்துச்சு நபி சொல்லாஹு அலைவசல்லம் உயரமான மனிதனும் இல்ல குட்டையான ஒரு மனிதனும் இல்ல நடுத்தரமான மனிதன் ஆனா முஜிசாத் என்ன தெரியுமா ஆச்சரியம் என்ன தெரியுமா எவ்வளவு உயரமான ஒரு மனிதன் கிட்ட நின்றாலும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் தான் உயரத்தை போல காட்டும் உதாரணம் உலமாக்கள் எழுதிக்கிறாங்க எங்களுக்கு தெரியும் இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹ் அன்ஹுமா இந்த இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹ் அன்ஹுமா சரியான உயரமான சஹாபி எந்த அளவுக்கு உயரம் என்றா இவங்க ஒரு குதிரையில ஏறினா ரெண்டு காலும் அப்படியே கீழே படும் ஆனா இப்னு அப்பாஸ் ரதி எல்லாம் அன்புமா அவங்களோட நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நின்றாலும் ஆச்சரியம் சல்லல்லாஹு அலை வசல்லம் தான் உயரமாய் காட்டும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற அற்புடம் குளித்த முபர்மின் குல்லி ஐப் ரசூல் அல்லாஹ் உங்களுக்கிட்ட எந்த குறையுமே இல்லை ரசூல் அல்லாஹ் கடைசியாக சொன்னா கஅன்னக கது குலிக்த கமா தஷாஉ கஅன்னக கது குலிக்த கமா தஷாஉ யார சூழல்லா நீங்க விரும்பினத போல அல்ல உங்களைய படைச்சானோ தெரியா ரொம்ப அழகா பசுந்தாயிக்கிறீங்க யார சூழல்லா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு ஆசைக்குமே நாங்க கண்ணாடி முன்னுக்கு போனேன்டா எங்கட முடி இப்படி புழுந்தா நல்லாயிக்கும் அப்படி புழுந்தா நல்லாயிக்கும் கண் கொஞ்சம் நீல கலர்லயும் தான் நல்லாயிக்கும் இப்படி சிலவங்களுக்கு ஆசைக்குமே அததான் ஹஸ்தானிபுனு இபுனு சாபி செல்றாங்க யார சூழல்லா நீங்க விரும்பினத போல அல்ல ஒளைய படைச்சானோ தெரியா அவ்வளவு அழகா ஈக்கிறீங்க யார சூழல்லா அழகுல எந்த குறையும் இல்ல கண்ணியத்துல எந்த குறையும் இல்லை இவ்வளவு சிறந்த ஒரு நபியை தான் அல்லாஹாக்கு சுபஹான இந்த உம்மத்தின் பக்கம் அனுப்புகிறான் ஆனா கவலை என்ன தெரியுமா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவி நல்லடியார்களே சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய மஹப்பத் அவங்களுடைய இறக்கம் அவங்களுடைய ஹுப்பிக்குது அது வெறுமனே வாயோட நின்றுருது ஆனா சல்லாஹு அலை வசல்லம் அவங்க அப்படியா இல்ல இந்த உம்மத்தை காணல கண்ணால கண்ணால கண்டது கிடையாது ஆனா சரியான இறக்கம் வச்சாங்க சக்கராத்துடைய நிலைமையில ஈக்கிறாங்க கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய சக்கராத்துடைய நேரம் பாத்திமா ரதி அல்லாஹ் வாராம் வரக்கூடிய நேரம் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவன் அப்படியே டக்குன்னு முகத்தை திருப்பிட்டான் வந்து கேக்குறாங்க யார சூழல்லாம் உங்களோட ஈரக்கொலை பாத்திமா வந்திருக்கிறேன் என்னைய பார்த்து மோத்த திருப்புறீங்களா சொன்னா பாத்திமா நீ என்னோட ஈரக்கொள் அதுல சந்தேகம் இல்ல ஆனா இந்த சக்கராத்துடைய நேரம் ஏண்ட மௌத்துடைய நேரம் நான் மௌத்தா போகக்கூடிய நேரம் ஏந்த மகளுடைய கவலையில மௌத்தாகிறத விட இந்த உம்மத்துடைய கவலையில மௌத்தாகிறது தான் விரும்புறேன் கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடியார்களே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவளுடைய அந்த வஃபாத்துடைய தினம் ரபி அனில் அவ்வல் பன்னிரெண்டாவது நாள் துஹாவுடைய நேரம் அதோட ஜிப்ராஹில் அலஹி சலாத்து வசலாம் வாராங்க வந்து செல்றாங்க சலாத்து வசலாம் அலைக்க யார் ரசூலல்லா யார் ரசூலல்லா உங்களை சந்திக்க ஒரு மனிதன் வந்திருக்கிறார் ஒருத்தர் வந்திருக்கிறார் ஒரு விருந்தாளி நீங்க அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அவர் அவனோட வீட்டுக்குள்ள வரையிலும் யார் ரசூலல்லா அப்படி இல்லைன்றா அவர் வீட்டுக்குள்ள வர முடியாது யார் ரசூலல்லா துணியால ஈக்கிற வேண்டிய மனிதனுடைய வீட்டுக்குள்ள அவருக்கு போக இயலும் அனுமதி இல்லாம போகலாம் ஆனா உங்களோட வீட்டுக்குள்ள வரணுமா அவர் அவருக்கு உங்களோட அனுமதி வேணும் யார சூழல்ல கேக்குறாங்க யாரு வந்தீங்கிறாங்க சொன்னாங்க ஹதரத் அயில் அலைஹி சலாம் மலக்குள் மவுத் வந்தீங்கிறாங்க யார சூழல் சின்ன வர செல்லுங்க இஸ்ராயில் அலைஹி சலாத்து வசலாம் வாராங்க வந்து சொன்னா யார சூழல்லா அல்லாஹ் பொதுவாக நபிமார்களுக்கு ஒரு விடயம் வைத்திருக்கிறான் ரூஹ் எடுக்கப்படுறதுக்கு முன்னால் அனுமதி கேட்கப்படும் நபி சொல்லாஹ் வலைவசல்லம் அவளுகிட்ட கேட்கிறாங்க யார சூழல்லா உங்களோட ரூஹ வாங்குறதுக்கு முன்னால் அல்லாஹ் ரெண்டு விடயத்தை சொன்னான் நீங்க விரும்பினா உங்களோட ஆயுள் அல்லாஹ் இன்னும் நீளமாக்குவான் அப்படி இல்லையா இப்ப உடனடியாக உங்களோட ரூஹ் கலட்டப்படும் யார சூழல்லா என்ன முடிவு நீங்க செல்லுங்க யார சூழல்லா நபி சொல்லாஹு அலைவசல்லம் மௌனம் சாதிக்கிறாங்க கிட்ட ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா பதினெட்டு வயது மனைவி அழுது அழுது அழுது அழுது செல்றா யார சூழல்லா உங்களுக்காக வேண்டி இல்லாட்டியும் எங்களுக்காக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கேளுங்களேன் யார சூழல்லா இன்னும் கொஞ்ச காலம் இருங்களேன் யார சூழல்லா நபி சல்லாஹு அலைவ செல்லமோங்க நீண்ட மௌனத்துக்கு பின்னால் என்ன தெரியுமா சொன்னாங்க சொன்னாங்க என்ன ரஃபீக்கில் ஆலா நான் துனியாவுடைய வாழ்க்கையை விட துனியால வாழ்றதை விட அல்லாவுடைய சந்திப்பு மேலானது ஏண்ட ரூஹ நீங்க கலட்டுங்க சுபகானம் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவளுடைய ரோஹ் கலட்டப்படுவது பெரும் விரல்ல இருந்து கலட்டப்படுவது இடுப்பு கிட்ட வரக்கூடிய நேரம் கிதாபுகள் உலமாக்கல் எழுதுறாங்க நபிசல்லாஹு அலைவசல்லமும் ஒரு வார்த்தையை மீட்டி மீட்டி சொன்னாங்க அலா இன்னலில் மௌத்தில சக்கரோ அலா இன்னலில் மௌத்தில சக்கரோ மௌத்துக்கு சக்கராத் என்று ஒரு வேதனை ஈக்குது ஒரு போதை ஈக்குது மீட்டு மீட்டு சொல்றாங்க இந்த நேரம் இஸ்ராயல் அலை சலாத்து வசலாத்து கிட்ட கேட்கிறாங்க இஸ்ராயல் சக்கராத்துடைய வேதனை இவ்வளவு மோசமானதா இவ்வளவு கடுமையானதா இஸ்ராயல் சலா என்ன தெரியுமா சொன்னாங்க சொன்னாங்க யார சூழல்லா உங்களுக்கு தந்திக்கிற சக்கராத்து இது உங்களோட உம்மத்துக்கு கொடுக்கிற சக்கராத்துல எழுவதுல ஒன்றுதான் யார சூழல்லா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே உள்ள நபி எங்களை கண்ணால கண்டதில்ல ஆனா எங்கட மேல இறக்கம் உள்ள நபி என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா அந்த எழுபது மடங்கு சக்கராத்த நீங்க எனக்கு தாங்க ஒரு மடங்கு சக்கராத்த என் உம்மத்துக்கு கொடுங்க சுபகானல்ல இவ்வளவு இறக்கம் உம்மத்தோட எங்களுக்கு எவ்வளவு மஹப்பத் இருக்கிறது இதுதான் கேள்வி சும்மா வாயால வட பொறிக்கிறே அல்ல சும்மா வாயால பேசுறே அல்ல சும்மா நபி சொல்லாஹு அலைவ செல்லம் அவங்கட மஹப்பத் இங்கேன்னு சொல்றதல்ல செயல் ரீதியில அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு எங்கட வாழ்க்கையில இருக்குது இதுதான் கேள்வி கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே சஹாபாக்கள் நூத்துக்கு நூறு வீத வாழ்க்கையில எடுத்தாங்க தொண்ணூத்தி ஒன்பதும் அல்ல நூத்துக்கு நூறு அவ்வளவுதான் அங்கால எங்கால இல்ல உமரிபனு ஹத்தாப் ரவி அல்லா சக்கராத்ல நபிசல்லாஹு அவருடைய வார்த்தை உடல்ல சக்கராத் மூணு நாள் சில கிதாபுகளுடைய அறிவிப்பு ஆறு நாள் மறுபணு ஹத்தாப் ரவி அல்லா சக்கராத் தின்னக்கூடிய ரொட்டி துண்டு குடல் வழியா வெளியே வந்து கொண்டிருந்துச்சு இந்த நேரம் ஒரு சஹாபி வாராரு இவரை நலம் விசாரிக்க வந்து கேக்குறாங்க எப்படி இருக்கிறீங்க நிலமெல்லாம் விசாரிச்சுட்டு போறாங்க போகக்கூடிய நேரம் கூப்பிட்டு சொன்னாங்க பாய் கொஞ்சம் வாங்க சொன்னாங்க உங்களோட சாரம் ஈக்குது நீங்க உடுத்திக்கிற சாரம் இது கரண்டைக்கு பணிய போகுது கரண்டைக்கு மேல கொஞ்சம் ஒசத்திக்கோங்க வாழ்க்கையில நபி சல்லாஹூ வலைவ செல்லமோங்க கரண்டைக்கு கீழே உடுத்ததே இல்ல அதை நாங்க கண்டும் இல்லைண்டா இது எந்த நிலைமை சக்கராத்துடைய நிலைமை மவுத்துடைய கட்டம் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவளுடைய வார்த்தையை விட்டுறல்ல உதைபத்துல் யமானி ரதியல்லாஹு வாங்க அரச சபையில சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க தின்று கொண்டிருக்கிறாங்க தின்னக்கூடிய நேரம் அப்படியே ரொட்டி துண்டு கை தவறி கீழே விழுந்துச்சு அரச ஃபேமிலி எல்லாம் ஈக்குது இவங்க பாஞ்சு ரொட்டி துண்டு எடுக்க போறாங்க கழுவி தின்றது சுண்ணத்தை இந்த நேரம் பக்கத்துல இருந்து ஒரு சஹாபி கைய பிடிச்சார் கேக்குறாங்க புதைப்பா என்ன செய்ய போறாய் என்ன செய்ய போறாய் சின்ன கீழே ரொட்டி துண்டு விழுந்துச்சு அதை கழுவி சாப்பிட போறேன் சென்னாங்க அரச சபையில இருக்கிற எல்லாம் பாக்குறாங்க இவங்கட முன்னுக்கு மானத்தை வாங்குறாய் என்ன தெரியுமா சொன்னாங்க இந்த பச்சை மோடேனுக்காக வேண்டி ஏன ஹபீபுடைய சுண்ணத்தை நான் உடவா இதுதான் மஹப்பத் கண்ணியமிக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவன் மிம்பர்ல குத்துபா ஓதுறாங்க இவனு மசூத் ரதி எல்லாம் வெளியால வாராங்க வெளிப்பள்ளியால வரக்கூடிய நேரம் ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாங்க அவங்க வேற எதுக்கோ சொன்ன வார்த்தை உட்காருங்க என்பதாக சொல்லிட்டாங்க பாதையில வந்தவர் இப்னு மசூத் ரலியல்ல நடு ரோட்ல உட்கார்ந்துட்டார் இவங்க சென்னா மிம்பர்ல இருந்து இப்னு மசூத் நான் ஒழுகு செல்ல இவங்களோளுக்கு தான் சென்னன் எதிர்த்தோடனே இப்னு மசூத் எல்லாம் சென்னாங்க யார சூழல்லா பேச ஒன்றும் இல்ல நீங்க உட்கார சென்னா உட்காருவோம் யார சூழல்லா அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே நபிசல்லாஹு அலை வசல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறை அவங்களுடைய மஹப்பத் அவங்களுடைய இறக்கம் எந்த அளவுக்கு உள்ளத்துல கவலை என்ன தெரியுமா துணியால வாழக்கூடிய மனிதர்களுக்கு அக்டஸுடைய மஹப்பத் நடிகர்களுடைய மஹப்பத் கிரிக்கெட்டர்ஸுடைய மஹப்பத் ஆனா நபிசல்லாஹு அலைவசல்லம் அவங்களுடைய மஹப்பத் அவங்களுடைய வாழ்க்கை வெக்கமாயிக்குது பெரிய பெரிய ஒட்டல்ல தின்ன போனா கைய அப்படியே இதாக்குறது சூப்ப கூட நாங்க வெக்கப்படுறோம் தட்ட வலிச்சு தின்ன வெக்கம் ஏன் கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடியார்களே அருமையானவர்களே சும்மா வாயால சொல்றதல்ல சும்மா வாயால பேசுறதல்ல சும்மா வாயால சொல்லி காட்டுறதல்ல செயல் ரீதியில எந்த அளவுக்கு நான் ஹபீப் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எடுக்கிறேன் கடைசியாக அதை சொல்லி முடிச்சு கொள்றேன் துனியால வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் நபிசல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுடைய வாழ்க்கைய எடுத்து நடந்தாலும் எடுத்து நடக்காவிட்டாலும் ஒரு மனிதன் ஒரே ஒரு மனிதன் ஹபீப் சல்லாஹூ அலைவ செல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தால் அந்த மனிதனின் மூலமாக அல்லா பெரிய மாற்றத்தை துணியால கொண்டு வருவான் பல சான்று பல வரலாறு கிதாபுல்ல எடுத்து பாருங்க எவ்வளவு மாற்றம் ஒரே ஒரு மனிதனால பல துணியான மாற்றங்கள் எல்லாம் நிகழ்த்தி காட்டுகிறான் அபு எசீத் அல் பிஸ்தாமி ரஹமஹுல்லா அவங்க உலமாக்கள் கிட்ட கேளுங்க சுபகானல்லா இவங்க அந்த காலத்துல வாழ்ந்த பெரியோர் வழி ஒரு வழி இவங்களோட காலத்துல ஒரு பெரிய ஒரு கான்பரன்ஸ் ஒரு மாபெரும் கூட்டம் ஒன்று நடக்குது கிட்டத்தட்ட அந்த காலத்துல ஐநூறு பெரிய பெரியோரு ஃபாதர்ஸ் உடைய பெரியோரு மீட்டிங் யகூதிகளுடைய ஃபாதர்ஸ் இந்த மீட்டினுக்கு அபு எது இஸ்லாமியம் போறாங்க எப்படி என்றா ஒரு அவங்கள போலே ஒரு உடுப்பு ஒன்று ஆடை ஒன்று உடுத்து போய் உட்கார்ந்துகிறான் இந்த நேரத்துல அந்த கூட்டத்துல ஆக பெரிய ஷேகொத்தர் வாரார் பயானுக்காக வேண்டி வாரார் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்கட வாயில வார்த்தை வரல பேசாம அப்படியே மௌனமா இருக்கிறான் கிட்ட இருக்கிற முறீதுகள் எல்லாம் கேட்கிறான் ஏன் சேக் பேசாம இருக்கிறீங்க இந்த ஃபாதர் கிட்ட கேட்கிறான் மத்தவங்களும் ஃபாதர் ஏன் பேசாம இருக்கிறீங்க சொன்னாங்க இந்த மஜுமால இந்த கூட்டத்துல முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கைய எடுத்து நடக்கக்கூடிய ஒரு மனிதன் நீக்கிறான் அவன் வார வர அவன் இங்கேந்து வெளியில போற வரைக்கும் என்னையால பேசலாம் இப்ப கிட்ட இருக்கிற முறியீடுகள் எல்லாம் சூடாகிட்டான் கோவப்பட்டான் கேட்டாங்க யார் யார் முன்னே கொண்டு வாங்க அவன களத்தை வெட்டுவோம் உடப்படாது இந்த நேரம் அந்த ஷேக் சென்னார் அந்த ஃபாதர் சொன்னாரு இல்ல இல்ல களத்தெல்லாம் வெட்ட தேவல அவனை கொலை செய்ய தேவையில்ல அவங்கள முன்னே கொண்டு வாங்க நாங்க சில கேள்விகளை கேட்போம் ஆணின் மூலமாக அவர் அதுக்கு பதில் சொன்னா அவரை நாங்க அப்படியே விட்டுடுவோம் அப்படி இல்லாட்டி கொலை செய்வோம் இந்த நேரம் தைரியமாக கையை தூக்கி முன்னுக்கு வாரார் அபு யசீத் பிஸ்லாமி ரஹமகுல்லா அவங்க முன்னுக்கு வந்து சொல்றாங்க நான் தான் அந்த முஹம்மதி நான் தான் அந்த முஹம்மதி வேண்டிய கேள்வியை கேளுங்க நான் பதில் சொல்றேன் கேட்கிற கேள்வி ஒரு ஜாய் கேள்விகள் தான் கேட்டாங்க முதலாவது கேட்டாங்க வாஹிதன் சொன்னாங்க ஒன்று இருக்குது ஆனா ரெண்டு இல்ல ரெண்டு இருக்குது ஆனா மூணு இல்லை மூணு ஈக்குது மூணு விஷயம் ஈக்குது ஆனா நாலெண்டது இல்ல இப்படி கேக்குறாங்க இது குரான்ல இருந்து நீங்க பதில் செல்லணும் மேலுக்கு அபு எசீத் இஸ்லாமி பயப்படாம சொல்லிட்டு போறாங்க ஒன்று இது ரெண்டு இல்ல ஓ அல்லாஹுல் வாஹிதுல் கஹார் அல்லாண்டு ஒருவன் தான் நிற்கிறான் ரெண்டு ஒன்று இல்ல கேட்டாங்க ரெண்டு இருக்குது மூணு இல்ல சொன்னாங்க வஜா அலல்ல வண்ணஹாரா ஆயத்தைன் இரவு பகல் என்று அல்ல ரெண்டு விஷயத்த படைச்சுக்கிறான் மூணு என்று ஒன்று இல்ல சென்னா மூணு இருக்குது அப்ப நாலு இல்ல மூணு கண்ணியமான விஷயங்கள் எல்லாம் படைத்திருக்கிறான் இந்த மூணை தவிர நாலெண்டு இல்ல சொன்னாங்க நாளைக்கு அப்ப அஞ்சு இல்ல சொன்னாங்க நாலு வேதங்கள் தான் அஞ்சென்று ஒன்று இல்ல கேட்டாங்க அப்ப அஞ்சு இது ஆறு இல்ல சொன்னாங்க அஞ்சு நேர தொழுக ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஆறு ஒன்று இல்ல சொன்னாங்க ஆறு ஏழு இல்ல சொன்னாங்க ஏழு வானம் ஏழு பூமிய அல்லாஹ் ஆறு நாள்ல தான் படைத்தான் ஐயாம் ஏழெண்டு ஒன்று இல்ல சொன்னாங்க அப்ப ஏழு ஈகிற எட்டு இல்ல சொன்னாங்க ஏழு என்னண்டா ஏழு வானம் ஏழு பூமி தான் எட்டு என்று இல்ல சொன்னாங்க எட்டு ஈகிற ஒன்பது இல்ல வயஹ்மிலு அரிச ரப்பிக போக்கஹும் யோம இதின் சமானியா கியாமத்துடைய நாள் அல்லாவுடைய அரிச எட்டு மலக்குமாறு தான் சுமப்பாங்க ஒன்பது இல்ல சொன்னாங்க அப்ப ஒன்பது ஈகுது பத்து இல்ல சொன்னாங்க அதே போல மூசா அலைஹி சலாத்து வசலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்பது கொடுக்கப்பட்டுச்சு அல்லாஹ் குரான்ல செல்றான் அதே போல சாலி அலி சலாத்து வசலாத்துடைய கூட்டத்துல ஒன்பது பேர் தான் குழப்பம் செஞ்சாங்க பத்தெண்டு இல்ல சொன்னாங்க அப்ப பத்தீகுது பதினொன்னு இல்ல சொன்னாங்க அல்லாஹுக்கு சுபஹானஹுவ தஆலா மஞ்சா அபில் ஹஸனதி ஃபலஹு அஸ்ரு அம்சாலிஹா யாராவது ஒரு நன்மையை செஞ்சா பத்து மடங்கா அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படி இல்ல ரெண்டாவது சொன்னாங்க தில்க அஷரத்துன் காமிலா ஹஜ்ஜில முன்ன பின்ன ஆகினா பத்து நோன்பு அல்லா கடமையாக்கிக்கிறான் என்பதாக சொல்றாங்க அப்ப பதினொன்னு இது பன்னெண்டு இல்ல சொன்னாங்க யூசுப் அலை சலாத்து வசலாத்துடைய சகோதரர் பதினோரு பேர் அதுக்கு பின்னால பன்னெண்டு இது பதிமூணு இல்ல சொன்னாங்க அல்லா பன்னிரண்டு மாதங்களை கொடுத்திருக்கிறான் மூசா அலை சலாத்து வசலாத்துடைய சம்பவத்துல வைதிஸ்தா மூசா அலி கௌமி இப்ப கொள்ளதிருப்பி அசாக்கல் ஹஜர் ஃபம் ஃபஜருக் மின் ஹுஸ்னதா பன்னெண்டு பாதைகள் வந்துச்சு அப்படியே கடல்ல தட்டின உடனே பதிமூணு ஒன்று இல்ல அப்படியே கேள்வி கேட்டு கேட்டு கேட்டு கேட்டே போறான் எந்த அளவுக்கு கடைசியா கேட்டாங்க உயிர் இல்லாத ஒரு விஷயம் ஆனா மூச்சுட்டு கொண்டீங்க அது என்ன சொன்னாங்க இதா காலை நேரத்துக்கு உயிர் கிடையாது ஆனா மூச்சு விடும் போது என்று அல்லா குரான்ல செல்றானே அதுக்கு பின்னால சொல்றாங்க எப்படி ஒரு கல்லறையுடைய சொந்தக்காரனோட கல்லறை அப்படியே நடந்து போச்சு அப்படியே அசைஞ்சிச்சு அது என்ன யாருடைய கல்லறை ஹதரத் யூனு சலேஹி சலாத்து வசலாம் நாற்பது நாட்கள் மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்தாங்களே அதுதான் என்பதாக சொல்றாங்க இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டே போறாங்க பொய் சொன்னாங்க ஆனா பொய் சொல்லியும் சொர்க்கவாதி ஆகின கூட்டம் யாரு யூசுப் அலைஹி சலாத்து வசலாத்துடைய சகோதரர்கள் கண்ணியமிக்கு அல்லாஹுவி நல்லடி யார்களே செல்ல முடியாத இன்னும் வித்தியாசமான பல கேள்விகள் நெருப்பால படைத்தவர் படைக்கப்பட்டவர் யாரு நெருப்பால் அழிக்கப்பட்டவர் யாரு நெருப்பு கொண்டு பாதுகாக்கப்பட்டவர் யார் கல்லால படைக்கப்பட்டவர் யார் கல்லால் அழிக்கப்பட்டவங்க யாரு கல்லால பாதுகாக்கப்பட்டவங்க யாரு இப்படி வித்தியாசமான பல கேள்விகளை கேட்கிறாங்க கிட்டத்தட்ட உலமாக்கள் எழுதுறாங்க நூத்தி சொச்சம் கேள்விகள் கேட்டாங்க இவன் ஒன்றுக்கும் அசராம எல்லாத்துக்கும் பதில் சொல்லி முடிச்சதுக்கு பின்னால கேட்டாங்க அபு எசீத் அல் பிஸ்தாமி கேட்டாங்க ஹல் பக்கியலக்கும் மினஸ்வால் உங்களுக்கிட்ட கேள்விகள் வேற ஈக்குதா என்ன சரி இருந்தா கேட்கலும் இவங்க டயர்ட் சின்ன கேள்வி ஒன்றும் இல்லை எல்லாம் முடிஞ்சிட்டு இப்ப அபு எசீத் கேட்டாங்க நான் ஒரு கேள்வி உங்களுக்கிட்ட கேட்கவா ஒரே ஒரு கேள்வி அதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும் இப்ப ஒன்றும் செல்ல முடியாது கிட்டிருக்கிற முறீதுகள் எல்லாம் சொல்றாங்க ஷேக் இவ்வளவு நேரம் நீங்க கேள்வி கேட்டீங்க ஒரு கேள்வி அவர் கேட்கிறார் பதில் சொல்லலவா சென்னா கேளு ஒரு கேள்வி மா மிஸ்தாஹுல் ஜென்னா இதுக்கு பதில் சொல்லுங்க சொருக்கத்துடைய சாவி எது அதுக்கு மட்டும் சொல்லுங்க பதில் இவன் மௌனமாக செல்றாங்க இல்ல கிட்டிருக்கிற முறீதுகள் கேட்கிறாங்க ஏன் சொல்லாம இருக்கிறீங்க பதில் சொல்லுங்க சின்னான இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும் ஆனா இந்த பதில நான் சொன்னா என்னைய நீங்க கொலை செஞ்சிருவீங்கன்னு எனக்கு பயமாகிக்குது அல்லாஹோ கிட்டைகிற முறியீடுகள் எல்லாம் சொன்னா ஃபாதர்ஸ்மார் ஒன்றும் செய்ய மாட்டோம் நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம் இதுக்கு பதில மட்டும் சொல்லுங்க சொன்னாங்க பதில் மிப்தாஹுல் ஜென்னா லா இலாஹ களிமா வசையில் இஸ்லாத்துக்கு வந்துட்டான் கண்ணியமிக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே ஏன் தெரியுமா இந்த விஷயத்த சென்னோம் என்ன செல்ல வாரம் தெரியுமா துனியால ஒரே ஒரு மனிதன் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலை வசல்லம் இவர்களுடைய வாழ்க்கைய தன்னுடைய வாழ்க்கையில சரிய வாழக்கூடிய ஒரு மனிதனால அல்லா இவ்வளவு மாற்றங்களை கொண்டு வரையிலும் என்றா நாங்க நீங்க ஒழுங்கா வாழ்ந்தா எவ்வளவு மாற்றம் துணியால வரும் எவ்வளவு மாற்றங்களை காணேலும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எங்கட பிரச்சனைகளுக்குரிய தீர்வ அல்ல வெளியில வச்சது அல்ல எங்கட வாழ்க்கை வழிமுறையில் அல்லா வச்சுக்கிறான் எனவே கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடியார்களே எங்களைய நோக்கி இன்னும் ரெண்டு மூணு தினங்கள்ல வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாதம் தான் ரவி அணில் அவ்வளுடைய மாதம் இந்த மாதத்தை யாரும் கேலஸாக எடுக்கவான் யாரும் சும்மா கவனீனமாக வைக்கவான இந்த மாதத்துல எங்களுடைய ஹபீப் சல்லாஹூ அலைவு செல்லம் வந்தாங்க வெறுமனே வாயால நாங்க அதின்னு சொல்றதை விட அவங்களுடைய முக்கியமான சுண்ணத்துக்களை தேடி படிங்க என்னென்ன ஹயாத்தாக்கணும் என்னென்ன விஷயங்களை வாழ்க்கையில எடுக்கணும் இந்த விஷயங்களை ஒவ்வொரு வருடா வருடம் ரபி அவனில் அவ்வல்ல சுண்ணத்துக்களை நாங்க புதுப்பிச்சு நபி நபிசல்லாஹு அலைவசல்லம் அவளுடைய மஹப்பத்தை கையாமத்துடைய நாள் அடையிறதுக்கு முயற்சி செய்வோம் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாசோட இஸ்திஹ்லாசோட மௌத்து முட்டு மமல் செய்யக்கூடிய பாக்கியத்தல்லாஹு முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக யாழ் எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக யாருடைய தாய் தந்தை எல்லாம் கபராளிகளாக துணியால வாழ்றாங்களோ அவங்களுடைய கபர்களை விசாலமாக்கி வச்சிடுவாயாக யாருடைய தாய் தந்தை எல்லாம் ஹயாத்தோட துணியால வாழ்றாங்களோ அவங்களுக்கு ஆபியத்தான ஆரோக்கியம் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள நசீபாக்குவாயாக யா நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை பூர்த்தியாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக தயாமத்துடைய நாள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய ஷபாத்தை பூர்த்தியாக பெற்று அவர்களோடு ஜன்னத்துல் பெருதவுசுல் அலால ஒன்றாக குடியமரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் பூரா முஸ்லிம்களுக்கும் வழங்குவாயாக எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக லா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற களிமாவோடு எங்களுடைய ரோஹ்களை கைப்பற்றிடுவாய்